யாயுஹல்லதீன் நபியை நீங்கள் சொல்லுங்கள் யகுதிகளே குண்டும் அவுலியா இல்லாஹி நீங்கள் அல்லாஹுடைய நேசர்கள் என்று சொல்லுகிறீர்கள் அது உண்மையாக இருந்தால் அவங்க அல்லாவுடைய நேசர்கள் என்ற அர்த்தத்தில் சொன்னாங்கிறது இருக்கட்டும் நாம் எல்லாம் அல்லாவை விரும்புகிறவர்கள் நாம் எல்லாம் அல்லாவை விரும்புகிறவர்கள் அல்லாவை விரும்புறதுக்கு அடையாளம் அல்ல என்ன சொல்றான் பத்தமன்ன உள் மவுத் மவுத்த கொஞ்சம் ஆசை இங்கே வலாயத்தம் அன்னவனுகோ அபதன் அவர்கள் எக்காலமும் மௌத்தை ஆசை வைக்க மாட்டார்கள் இது அவங்க அல்லாவுடைய நண்பர்கள் இல்லை அல்லாவுடைய நேசர்கள் இல்லை அல்லாவுக்கு விருப்பமானவர்கள் இல்லைங்கிற கடையாளம் மௌத்தை விரும்பாதவர்கள் மௌத்தை விரும்பணுமா வேண்டாமா மௌத்தை விரும்பணும் ஏன் விரும்பணும் ஏன் விரும்பணும் மௌத்தானாதான் அல்லாவை போய் பார்க்க முடியும் மௌத்தாதான சொர்க்கத்துக்கு போக முடியும் என்ன சொல்றது மௌத்தாதான போக முடியும் இந்த உலகத்துல அல்லாஹால ஒரு வேலை செய்ய சொல்லி விட்டுருக்கிறான் இந்த உலகத்துல அல்லாஹால ஒரு வேலையை கொடுத்து விட்டுருக்கான் இந்த வேலை சரியா செய்யறமா இல்லையா நல்லா பாத்துக்கிட்டே இருக்கிறான் இன்னல்லாஹத்தான அலைக்கும் ரசைவா அல்லாஹ் உங்களின் மீது அதாவது மேலாதிக்கம் கண்காணிப்பு செய்து கொண்டே இருக்கிறான் ரசைவு கருத்தம் விடாமல் கண்காணிக்கிறது தயவுசெய்து உட்காருங்க நீங்க அங்க இருந்து பாருங்க இன்ஷால்ல விளக்கு முகம் தெரியறது அங்க இருந்து முகமா தெரிய போகுதுங்க சத்தம் கேட்குதுங்க கேளுங்க மௌத்தானால் தான் போய் பார்க்க முடியும் மௌத்தானால் தான் இடத்துல போய் சேர முடியும் மௌத்தாகாமல் ஒரு மனிதன் நல்லா இடத்துல போய் சேர முடியாது மௌத்தாகாமல் ஒரு மனிதன் நல்லா இடத்துல போய் சேர முடியாது அல்லாஹ் வாதா செய்திருக்கிற சொர்க்கத்துக்கு போய் சேர முடியாது அல்லாஹ் வாதா செய்திருக்கிற சொர்க்கத்துக்கு போய் சேர முடியாது அதனாலதான் அல்லாஹு தாலா யகுதிகளை பார்த்து கேட்டால் நீங்கள் அல்லாஹவை விரும்புகிறவர்களாக இருந்தால் மவுத் மவுத்தை கொஞ்சம் ஆசை வையுங்கள் உலகத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க மௌத்தை நம்மளா போய் தேடக்கூடாது என்று சொல்லுவாங்க ஆனால் தானா வந்தா விரும்பணும் ஒரு மனிதர் வெளியூர்ல இருக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிறார் மனைவியின் மீது ஆசை வைத்திருக்கிறார் என்ன அர்த்தம் இருக்கு மனைவியை பார்க்கணும்னு நினைக்கிறோமா இல்லையா மக்களின் மீது பிரியம் வைத்திருக்கிறார் ஆனால் ரெண்டு வருஷமாய் வரல நாலு வருஷமாய் வரல பத்து வருஷமாய் வரல கேட்டா பிரியமெல்லாம் இருக்கு நான் வரல இது பிரியம் என்று சொல்லுவதா யாராவது ஏற்றுக்கொள்வார்களா வினாடிக்கு வினாடி வினாடிக்கு வினாடி மக்களின் மீது பிரியம் வைத்திருக்கிறவர் மக்களை பார்க்க வேண்டும் என்று நினைப்பார் மக்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்காதவர் மக்களின் மீது பிரியம் வைத்திருக்கிறவராக கருதப்பட மாட்டார் இதே போல அல்லாஹின் மீது அல்லாஹின் மீது பிரியம் வைத்திருக்கிறவர் அல்லாஹுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் ஆசைப்படாதவரை அவர் அல்லாஹின் மீது பிரியம் வைத்தவராக ஆக முடியாது மத்தமன்ன உல் மவுத் நீங்க நோக்கி ஆசைப்பட்டு பாருங்கள் வலாயத்தமன்ன உலகோ அவதா யகூதிகள் யூதர்கள் எந்த காலத்திலும் மௌத்தி அவர்கள் ஆசைப்பட மாட்டார்கள் ஆசைப்பட முடியாது அதே போல சகோதரர்களை இந்த காலத்துல நாம சொல்றோம் மௌத்த ஆசைப்படக்கூடாதுன்னு பொதுவா சொல்றோம் மௌத்த ஆசைப்படக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் அல்லா விரும்புற நேரத்துக்கு முன்னால ஆசைப்படக்கூடாது அல்லாஹத்தால உலகத்துல எவ்வளவு காலம் வைக்கிறானோ அவ்வளவு காலம் வைக்கணும்னு ஆசைப்படணும் எது போல வெளிநாட்டில் இருக்கிறவருக்கு உதாரணம் தாங்க இது வெளிநாட்டில் இருக்கிறவர் இருக்கிறவரை கூடுதல் காலம் இருக்க விரும்பலாம் ஏன் அப்பதான் சம்பாதிக்க முடியும் போயிட்டு மூணு மாசத்துலயே வந்துட்டா என்ன ஆவாருங்க போயிட்டு நாலு மாசத்துலயே வந்துட்டா என்ன ஆவாரு போயிட்டு ஒரு வருஷத்திலே வந்துட்டா என்ன ஆவாரு ஆகையினால இன்னொரு வருஷம் சேர்ந்திருக்கத்தான் விரும்பணும் ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு போகணுமே போகணுமே போகணுமே இருக்க விரும்பணும் துபாயில இருக்க விரும்பணும் குவைத்துல இருக்க விரும்பணும் சவுதியில இருக்க விரும்பணும் இந்தியாவுக்கு வர்ற ஆசையோடு இருக்கணும் அல்லாட்ட போற ஆசையோடு இந்த உலகத்துல இருக்கணும் அதுதான் ஈமானுக்கு அடையாளம் யாருக்காவது அல்லாவிட்ட போற ஆசை இல்ல அவருக்கு ஈமான் இல்லைன்னு இருக்கும் நான் சொன்னதான் குரானுடைய ஆயத்து இருக்கும் இல்லா வலாயத்து யாருக்கு அல்லாவோடு சிநேகிதம் இல்லையோ அல்லாவோடு நேசம் இல்லையோ அல்லாவோடு இணைப்பு இல்லையோ அல்லாவோடு லைஃப் இல்லையோ சோதர்களை அல்லாவோடு ஒரு இணைப்பு இருக்கணும் இணைப்பு எப்படி மனைவி மக்களோடு இருக்கோ அதை விட இன்கான் இன்கான ஆபாவுக்கும் அபினாவுக்கும் அசுவாதுக்கும் எஹ்வானுக்கும் அஷீரத்துக்கும் அல்லாஹு தால வரிசையா சொல்றான் சோதர்களை உங்களுடைய தாய் தந்தை உங்களுடைய மக்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய மனைமார்கள் நீங்கள் சம்பாதித்த சொத்து நீங்கள் குடியிருக்கிற வீடு நீங்கள் நஷ்டம் வந்து விடுமோ என்று பயப்படுகிற வியாபாரம் இதுவெல்லாம் அகப்பையில் அல்ல அகப்பையிலைக்கும் அல்லாஹி வர சூழி அல்லாஹி விட அல்லாஹுடைய ரசூலை விட ஜிஹாதின் அல்லாவுடைய அல்லாஹுடைய பாதையிலே போவதை விட உங்களுக்கு மனைவியும் மக்களும் உங்களுடைய சொத்தும் சுகமும் உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் எதிர்பார்த்திருங்கள் ஹத்தா ஏற்றி அல்லாஹுடைய அமருகி அல்லாஹ் தன்னுடைய அமரை தன்னுடைய காரியத்தை கொண்டு வரும் வரை அல்லாஹ் என்ன கொண்டு வருவான் தெரியாது மனைவி மேல பிரியம் இருக்கணும் ஆனா விட கம்மியா இருக்கணும் என்ன அர்த்தம் மனைவியோடு உறவாடுவது அல்லாஹுடைய உத்தரவிற்கிணங்க இருந்தால் அது மனைவியோடு உறவாடுவது அல்லாஹுடைய பொருத்தத்தை தேடித்தரும் அல்லாஹுடைய உத்தரவுக்கு மீறி ஒரு வியாபாரத்தை சம்பாதித்தால் அதான் அல்லாஹ் அல்லா மேல பிரியமா வியாபாரத்து மேல பிரியமா அத ஒவ்வொரு நேரத்திலும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மனிதனுக்கு சந்தர்ப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் அந்த நிமிடங்களில் இருக்கிற ஒவ்வொரு வினாடியும் மனிதனுக்கு சோதிக்கக்கூடிய நிலையாகத்தான் இருந்து கொண்டே இருக்கிறது உதாரணமாக வஜ்ருக்கு வாங்க சொல்லப்படுகிறது தூங்கிக் கொண்டிருக்கிறார் வஜ்ருக்கு வாங்க சொல்லப்படுகிறது தூங்கிக் கொண்டிருக்கிறார் இப்போ பள்ளிக்கு வர்றாரா வீட்டில் படுத்திருக்கிறாரா பள்ளிக்கு வர்றார் அல்லா சொன்னபடி சொல்கிறார் என்றால் இவருக்கு அல்லா மேல பிரியம் அதிகம் தூக்கத்து மேல பிரியம் கம்மி தூக்கத்து மேல பிரியம் ஆனா அல்லா விட கம்மியா யார் தூங்க தொழுகாமல் தூங்கிட்டு இருக்கிறாரோ அவருக்கு விட தூக்கம் பிரியமா இருக்கின்றது அல்லாஹ் தன்னுடைய அமரி கொண்டு வருவான் தன்னுடைய காரியத்தை என்னன்னு சொன்னது அல்லாஹ் சில சமயம் அது பூகம்பமாக வரலாம் சில சமயம் அது புயலாக வரலாம் சில சமயம் அது பஞ்சமாக வரலாம் சில சமயம் அது பட்டினியாக வரலாம் சில சமயம் அது பல விதமான வேதனைகளாக வரலாம் சில சமயம் அது குடும்பத்திலே சோதனையாக வரலாம் சில சமயத்தில் அது வியாதியாக வரலாம் சோதனை எதன் மீது பிரிஞ்சு வைக்க வேண்டாம் நல்லா சொல்லுது தூக்கத்தின் மீது பிரிய வைங்க இஷா தொழுது படுங்க பஜருக்கு முந்தி எடுத்துறீங்க இது தூக்கத்து மேல வைக்கிற பிரியம் இஷா தொழுகாம அல்லது பஜர் தொழுகாம தூங்கினால் நீங்கள் அல்லாஹ் விட தூக்கத்தின் மீது அதிகமாக அதிகமாக பிரிய வைக்கிறீர்கள் வியாபாரத்தினுடைய நேரம் கடையில் உட்கார்ந்து இருக்கிறார் வாங்க சொல்லப்படுது வாங்க சொல்லப்படுறதையும் கேட்கிறார் ஆனாலும் தன்னுடைய இடத்தில் இருக்கிறார் தன் வேலை பார்த்துக் கொண்டே இருக்கிறார் மஸ்ஜிதுக்கு வரலை என்றால் அகப்பையில் அல்லாஹி அகப்ப விலைக்கும் மினல்லாகி வர சொல்லி அல்லா சூழ்நிலை உங்களுக்கு நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அது மீது பிரியம் அதிகமாக இருக்கிறது இது நம்முடைய மேயார் உரசி பார்க்கிற கல் தங்க உரசி பாக்குறதுக்கு ஒரு கல் இருக்குதுங்கள ஒரு மனிதனை இவனுக்கு அல்லா மீது பிரியம் இருக்கா இல்லையா இது உரசி பார்க்கிற கல் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மனிதன் மீது வந்து கொண்டிருக்கிறது அந்தந்த நேரத்தில் அல்லாஹருடைய ஹுக்கும் என்னவோ அதன்படி அவர் நடந்தால் அவருக்கு அல்லாத சூழ்நிலை மீது பிரியம் இருக்கிறது இல்லையானால் அவர் கல்லாத சூழ்நிலை பிரியம் இல்லை பின்ன நான் மூமின்னு சொல்றாரே என்றால் அவர் மூமினாக நடக்கவில்லை மூமினாக நடிக்கிறார் நடக்கிறது வேற நடிக்கிறது வேற சொல்லுங்க உலகத்தில் யாரையாவது நடிச்சே மாத்தலாம் உலகத்தில் நடிச்சே மாத்தலாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க கடைசி கடைசி மூச்சு வரைக்கும் நடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கையிலே நடிக்கிறாங்க தொழிலே நடிக்கிறாங்க வியாபாரத்தில் நடிக்கிறாங்க இது மாதிரி சேனல் உட்கார்ந்து நல்லவமான நான் நடிக்கிறோம் கேட்கிறவங்களா என்ன நல்லவன் நினைச்சுப்பாங்க நல்ல பேச்சு பேசுறேன் ஆனால் என்னுடைய உண்மையான வாழ்க்கை என்ன அந்தரங்க வாழ்க்கை என்ன சோதனைகளை நான் நல்லா செய்ய மாற்ற முடியாது உலகத்தில் யார வேணுமானால் நான் ஏமாத்தலாம் ஏன் என்னுடைய கல்விக்குள்ள என்ன இருக்கு என்னுடைய ரகசிய வாழ்க்கை என்ன இருக்கு என்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன் நான் என் பெட்ரூம்ல எப்படி இருக்கிறேன் என்னுடைய வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறேன் உங்களை யாருக்கும் தெரியாது அல்லாவுக்கு தெரியும் இது என்னுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு இப்ப நான் பேசுறேன் என்ன எனக்கு பேசுறேன் யாருக்கும் தெரியாது அல்லாவுக்கு தெரியும் என்ன நினைச்சு நான் பேசணும் அல்லா இதான் முயற்சி பண்றேன் அல்லாஹ் தௌபி தரணும் இந்த கூட்டத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் அல்லாவுடைய பாதையில நாலு மாசம் நாற்பது நாள் போயிடும் நான் கேட்கல இன்சார்ல என்ன இன்சார்ல சொல்லி சொல்லி புளிச்சு போச்சு நான் கேட்கறது இல்லை ஏன்னா நம்ம இன்சார்ல பொய் இன்சார் யார் சொல்லிட்டு போகலையோ அதாவது சொல்லிட்டு போகலையோ என்ன அர்த்தம் போகணுங்கிற உறுதியோடு சென்றா தான் அதுக்கு பேர் இன்சார்லாம் அவருக்கு உறுதி இல்ல எனக்கு உறுதி இல்ல அல்லா நாடனா பாக்கலாங்கன்னு அதுக்கு சரியத்துல இன்சார்ல சொல்ல சொல்லி சொல்லலை யார் ஒரு செயலை செய்யறதுக்கு நிஜத்து செய்யறாரோ அதுக்கு பிறகு சொன்னாப்ப அதுக்கு பேர் இன்சால்லாம் ஒண்ணுமே இல்லைங்க சும்மா ஒருத்தர் ரோட்ல போய்கிட்டு இருக்கிறார் எப்படிங்க நாலு மாசம் இன்ஷால்லாங்க நிஜத்துகளா அது நிஜத்தை இல்லை இன்ஷால்லா எங்கிருந்து வரும் ولا تقولن لشيء اني فاعل ذلك غدا الا ان شاء الله நாளைக்கு நான் ஒரு காரியத்தை செய்வேன் சொல்லும் போது இன்சார்லா இல்லாம சொல்லாதீங்க செய்கிறேன் முடிவு பண்ணிட்டு சொல்லும் போது இன்சார்லா சேர்த்து சொல்லுங்க நான் செய்கிறேன் நினைக்கிறேன் ஆனா அல்லாவை நாடனா தானே முடியும் இல்லாட்டா முடியாம போயிட்டா என்ன செய்யறது நான் செய்கிறேன்னு தான் நம்பி இருக்கிறேன் முழுசா நான் நிகழ்த்தி செய்திருக்கிறேன் அது பார்த்தா இன்ஷா அல்லா சொல்லுங்க இப்ப இன்சார்லா அல்லா சொல்றாங்க அப்படி சொல்லுங்க சொல்லியிருந்தா இது வரைக்கும் ஐம்பது ரூபா நாலு மாசம் போயிட்டு வந்திருக்கேன் இப்ப நான் அப்படிதான் நீயே செய்து பேசணும் இந்த கூட்டத்தில் இருக்கிற அவ்வளவு பேரும் நாலு மாசம் போகணும் ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களும் போகணும் ஏன் சகோதரர்களே வாழ்க்கையில செய்ய தகுந்த ஒரு வேலை இருக்குதுன்னு அல்லாவுடைய வேலை மட்டும்தான் வேலை பாக்கி எல்லாம் ஒரு வேலைங்களா பாக்கி எல்லாம் ஒரு வேலைங்களா அவர் மார்க்கெட்டுக்கு போறாருங்க லெபவுடி காட்டுல இருந்து திருச்சிக்கு ஏதோ ஒரு வேலையா போறாரு மார்க்கெட்டுக்கு காலையில இருந்துருச்சு போயிட்டு சாயந்தரம் தான் வருவாரு ஒரு ஏதோ வேற சொத்து வேலையா போறாரு போற இடத்துல காலையில இருந்து காலையில எட்டு மணிக்கு போறாரு சாயந்தரம் எட்டு மணிக்கு திரும்புவார் இடையில எத்தனை தடவை அவர் யூரின் பாஸ் பண்ணுவாரு பிஷாப்புக்கு போவாரு ஒண்ணுக்கு இருப்பாரு எத்தனை தடவை ரெண்டு மூணு தடவை ஆளை பொறுத்து இருக்கு ரெண்டு தடவை நாலு தடவை ஆறு தடவை ஆளை பொறுத்து சராசரி ஒரு நாலு தடவை வச்சுக்கிறோம் இல்ல மூணு தடவை வச்சுக்கிறேன் சாயந்தரம் வந்து இறங்கினார் பஸ்ஸை விட்டு ஒருத்தர் கேட்டார் எங்கெங்க போயிட்டு வந்தேன் திருச்சி எதுக்குங்க போய் ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்தேன் ஏன்னா அவர் சக்கர பேஷண்ட் அதனால எட்டு தடவை ஒண்ணுக்கு இருந்திருக்கிறார் திருச்சியில போய் என்ன செஞ்சீங்க அதாவது ஒத்துக்குவாங்களா இதை இதே போலதான் சகோதரர்களை இந்த உலகத்துல வந்து நான் வியாபாரம் செய்துட்டு போனேன் இந்த அல்லாட்ட போய் சொல்றது திருச்சிக்கு ஒண்ணுக்கு போயிட்டு வந்த மாதிரி இந்த உலகத்துல போய் என்ன செஞ்சுட்டு வந்தேன் நல்லா கேட்பான் இந்த போய் என்ன செய்து சொன்ன அல்லா கேட்பான் சகோதரர்களை செய்யாம ஒண்ணு இருக்கு அல்லாவுக்கு முன்னால நிக்கணும் ராயத்தில் அல்லாஹத்தால ரொம்ப அழகா சொல்றோம் வயலுள்ளில் முத்தி அல்லது இதற்கால் அலந்தாசிய சௌகு வைதா அலா கண்ணகும் அபோசூன் யோம யகூம் நாசிலி ஆலமீன் அலா அவர்கள் நினைக்க கூடாதா உலாய்க்கு அவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் எழுப்பப்படுவார்கள் எப்படி தாயுடைய வயிற்று இருந்து பிறந்தது நிச்சயமோ அதே போல எழுப்பப்படுவது நிச்சயம் யாருக்கா சந்தேகம் இருக்கா நான் தாயினுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறக்கல இப்படியே முழுசா இறங்கிட்டேன் இந்தியாவில் வானத்திலிருந்து பூமியிலிருந்து வானத்திலிருந்து குறிச்சா யாராவது சொல்லுவாங்களா இல்ல பூமியில வெடிச்சு இருந்து பிறந்தேன்னு சொன்ன யாராவது உலகத்துல பிறந்திருக்கிறான சோதர்களே எப்படி தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்தது நிச்சயமோ அதே போல கையாளத்துடைய நாளையில எழுப்பப்படுவது நிச்சயம் சந்தேகமே இல்லை அலா எவுன்னு அவர்கள் நினைத்து பார்க்க கூடாதா அன்னகும் உலாய்க்க உலாய்க்க அன்னகும் அவர்களுக்கே அவர்கள் நிச்சயமாக எழுப்பப்படுவார்கள் யோமய கோமும் நாசிரி ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீனுக்கு முன்னாலே நிற்பார்கள் பூரா உலக மக்களும் சகோதரர்களே இந்த உலகத்தில் அல்லாஹுத்தால ஒரு வேலை கொடுத்து அனுப்பியிருக்கிறார் என்ன வேலை அல்லாஹனுடைய நாமத்தை என்னுடைய ஜாத்தை கொண்டு நான் உயர்த்தியாக்கணும் நான் என்னை பொறுத்து உயர்த்தியாக்கணும் நான் என்ன போயிட்டு உயர்த்தி ஆக்குறதுக்கு என்ன அர்த்தம் நான் அல்லாவத்தான் நம்பணும் எதையும் நம்ப கூடாது நான் அல்லாவத்தான் நம்பணும் எதையும் நம்ப கூடாது உலகத்தில் இதெல்லாம் நடக்குதுங்களே இதெல்லாம் உலகத்தில் நடக்குது இதுவெல்லாம் அல்லாவை கொண்டு நடக்குது வியாபாரத்தில் லாபமும் இருக்கு நஷ்டமும் இருக்கு லாபமும் அல்லாவை கொண்டு நஷ்டமும் அல்லாவை கொண்டு வியாபாரத்தில் ஏற்றமும் வருது இறக்கமும் வருது கேட்டது இல்லைங்களா சோதரர்களே ஒரு பத்து வருஷத்துக்கு முந்திக்க சொல்றாங்க எத்தனையோ பேர் சொல்றாங்க ஒண்ணுமே இல்லாம இருந்தாருங்க இப்போ சொல்ல முடியாது அவருக்கு சொத்து என்ன ஒண்ணும் சொல்ல மாதிரி சொல்லுங்களேன் கேட்டுங்களா இல்லைங்களா எத்தனை பேருங்க இப்ப சொல்ல முடியாதுங்க கேளுங்க என்ன நீ கேள்விப்பட்டீங்களா அப்படி கேள்விப்பட்டீங்களா என்ன கேள்விப்பட்டீங்க அதாவது பத்து வருஷத்துக்கு முந்தைய ஒண்ணு இல்லாம இருந்தாரு பெரிய வசதியா இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா பத்து வருஷத்துக்கு முந்தி ரொம்ப வசதியா இருந்தாரு இப்ப பாவம் சும்மா அப்படியே ஏதோ சின்ன வியாபாரம் செய்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் அவருக்கு என்ன புத்தி கூட இவருக்கு புத்தி கம்மிங்களா புத்திக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது சகோதரர்களே அறிவுக்கும் பணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது டிகிரி எண்பத்தி நாலு எழுத்து டிகிரி இருக்கும் foreign Britain London Paris France எல்லாருக்கும் டிகிரி இல்லை ஆனா இன்னமும் கொஞ்சம் கொஞ்சமா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாரு கையெழுத்தே போட தெரியாதுங்க இது மாதிரி பத்து பேரை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிறாரு டிகிரிக்கும் பணத்துக்கு சம்பந்தம் இருக்கா அறிவுக்கும் பணத்துக்கு சம்பந்தம் இருக்கா இல்லையே உலகத்தில் எத்தனையோ அறிவாளிகள் காலுக்கு போற செருப்பு இல்லை சோதர்களே எத்தனையோ கையெழுத்து போட தெரியாத கல்வியே அறிவில்லாதவர்கள் காலுக்கு செருப்பு வாங்கி தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன காரணம் அல்லாஹ் எபிசுத்து சோதர்களே அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ரிஸ்கை விசாலமாக்கி விடுகிறான் யாருக்கு நாடுகிறானோ ரிஸ்கை சுருக்கி விடுகிறான் ஏஷாவும் அவன் நாடியபடி எந்த ரிஸ்க்கு கிடைத்திருக்கிறதோ அவன் நாடியபடி நீங்கள் சுகமாக இருக்கிறீர்கள் என்றால் அவன் சுகமாக வைக்க நாடி இருக்கிறான் ஆகையினால் சுகமாக இருக்கிறீர்கள் உங்களுடைய சாமர்த்தியத்தில் அல்ல சோதர்களே யாருடைய சாமர்த்தியம் இல்லை யாராவது வியாதியா இருக்கிறார்னா அவருடைய சாமர்த்தியம் இல்லாத காரணத்தினால வியாதியா இல்லை அவன் சிப்பா கொடுக்கிறான் அவன் வியாதி கொடுக்கிறான் வியாதி அவன் கையிலே சுகம் அவன் கையிலே இரணம் அவன் கையிலே மரணம் அவன் கையிலே ஆக்குவது அவன் அழிப்பது அவன் யஷா உக்ரானிலே அவன் நாடியபடி அவன் நாடியபடி அவன் நாடியபடி பாருங்க குழந்தை பிறக்கிற விஷயத்தில் அல்லாஹு தாலா சொல்றான் யஹபலிமை யஷாவோ இனாத்தமோ யஹபலிமை யஷாவோ கூர் இந்த ஆயத்தில் சொல்வான் யாருக்கு அல்லா நாடுகிறானோ ஆண் குழந்தைகளாக கொடு அன்பளிப்பாக தருகிறான் ஆண் குழந்தையை எகபுன்னு அன்பளிப்பு யாருக்கு நாடுகிறானோ யஷாவ் எகபலிமை யஷாவ் அவன் யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு துக்கூரன் ஆண் குழந்தையாக அன்பளிப்பு அன்பு ஆண் குழந்தை அன்பளிப்பாக தருகிறான் வெறும் ஆண் குழந்தைகளாக யாருக்கு நாடுகிறானோ பெரும் பெண் குழந்தைகளாக அன்பளிப்பாக தருகிறான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் பெண் இரண்டு குழந்தைகளும் கலந்த அன்பளிப்பாக தருகிறான் சீமா யாரை நாடுகிறானோ அவர்களை மலடுகளாக ஆக்கி மலரானவர்கள் யாரும் அவர்களுடைய ஏதாவது உண்மையான குறைவினால் தான் ஆயிருக்கிறார்கள் என்று அல்லா நாடிதான் ஆகினால் ஆக்கிவிட்டார் சில பேருக்கு பெண் குழந்தையா இருக்கு இருக்குங்களா எத்தனை குழந்தைங்கன்னு கேட்ட சொல்லுவாங்க நிறைய குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லுவாங்க ரொம்ப கவலையோடு சொல்லுவாங்க ஏங்க அப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு என்ன தப்புங்க செஞ்சீங்க என்ன தப்பு செஞ்சீங்க இப்படி மூணாவது பெண் குழந்தை நாலாவது பெண் குழந்தை ஆஸ்பத்திரியில் வாசல்ல உட்கார்ந்தே கிடக்கிறாருங்க காத்தே கிடக்கிறார் பத்து மாசம் கூடத்தான் இருந்தார் குழந்தை என்னன்னு தெரியல பத்து மாசம் கூட தான் இருந்தார் அந்த ஸ்கேன்ல பார்த்துட்டேன்னு சொன்னாரு உங்க ஸ்கேன் எங்களுக்கு தெரியுங்க உங்க ஸ்கேன் எங்களுக்கு தெரியும் அல்ல ஆக்கண பிறகு நீங்க பாக்குறீங்க நீங்க ஆக்குறது இல்லை ஆணாக பெண்ணாக அல்ல ஆக்கன பிறகு பாக்குறீங்க இதுவரைக்கும் உதாரணம் ஒருத்தருக்கு பெற தெரியாம இருந்துச்சு கண்ணுக்கு ஒருத்தருக்கு பெற கண்ணுக்கு தெரியல தோ அங்க இருக்கு பாருங்க தோ அங்க இருக்கு பாருங்க அந்த மரத்துக்கடையில பாருங்க அவன் மரம் தெரியுது இவருக்கு என்ன தெரியுதுங்க ரெண்டு மரத்துக்கு இடையில பாருங்க ஆமா இங்க ஒரு மரம் தெரியுது அங்க ஒரு மரம் அதுக்கு இடையில அது தெரியல உத்து உத்து பார்த்தா தெரியல நீங்க தஸ்மி ஓடுதுங்களா ஓதறது நிறுத்திட்டு கேளுங்க ஓதான் கேட்க முடியாது கேட்டா ஓத முடியாது கேட்கறதே ஓதறதுதான் லட்சுமி கையில வச்சிருந்தா ஜோபில் வச்சு ரெண்டு வேலை ஒரு நேரத்தில் செய்ய முடியாது செஞ்சா ரெண்டும் பூர்த்தி ஆகும் வீணுடைய பேச்சு கேட்டது தஸ்மீரை சேர்ந்தது கவனமா கேட்டு பெற தெரியல இப்ப நான் என்ன பண்ண பக்கத்தில் இருந்தாங்க இந்த கண்ணாடி போட்டு பாருங்கன்னு சொன்னேன் போட்டு பார்த்தாரு தெரியுது இது பெரிய சாமர்த்தியங்களா இது இதுவரைக்கும் உங்களுக்கு பார்க்க முடியாம இருந்துச்சு ஸ்கேன் ஒன்று கண்டுபிடிச்சதுனால பார்த்துட்டீங்க இவ்வளவுதான் வித்தியாசம் நீங்களா ஆக்கிட்டீங்க நீங்களும் ஆண் குழந்தை ஆக்கி விட்டீங்க நீங்களும் பெண் குழந்தை ஆக்கிட்டீங்க இதுவரைக்கும் வயிற்றுக்குள்ள இருக்கிறத பார்க்க முடியாம இருந்துச்சு இப்போ பாக்குறதுக்கு ஒரு கருவி கிடைச்சிருச்சு அவ்வளவுதான் அந்த கருவியும் அல்ட்ரா சவுண்டுங்க என்ன சவுண்டுங்க அல்ட்ரா சவுண்ட் அது மெட்ராஸ்ல ஒருத்தர் சொன்னாரு வேற ஒண்ணும் கேள்விப்பட்டேன் நிறைய கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கும் ஒருத்தர் சொன்னாரு அது எல்லாத்தோட ஆச்சரியமா இருக்கு டாக்டருக்கு போய் ஸ்கேன் எல்லாம் பார்த்து ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டாரு முதல் பெண் குழந்தை இப்ப டாக்டர் ஆண் குழந்தையும் செய்தார் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் பிறந்துச்சு வெட்ட குழந்தை பெண் குழந்தை பிறந்து விளையாட்டுக்கு சொல்லுங்க நடந்தது ஏதாவது ஒரு டாக்டர் கேட்டு சொல்லுங்க ஒரு டாக்டர் ஸ்கேன்ல இப்படி ஒரு ஆண் குழந்தைன்னு பார்த்துட்டு தவறி போய் ரெட்ட குழந்தை பெண் குழந்தை பிறக்க முடியுமா முடியாதான்னு கேளுங்க பிறக்க முடியாது ஸ்கேன்ல சொல்லி இருந்தா சொன்னபடிதான் பிறக்கும் யாராவது டாக்டர் சொன்னா பிறகு கூட்டிட்டு வாங்க அல்ல சொன்னது உண்மையா டாக்டர் சொன்னது உண்மையா பார்க்கலாம் ஒரு கை எஜாலுமைய யகமுலிமையை காவிநாதன் அல்லா நாடி பெண் குழந்தை அன்பளிப்பாக தருகிறான் அல்லா நாடி ஆண் குழந்தை அன்பளிப்பாக தருகிறான் அல்லா நாடி ஆணும் பெண்ணும் கலந்து தருகிறான் அன்பளிப்பாக அல்லா யாரை நாடுகிறானோ மலடுகளாக ஆக்கி இன்னைக்கு வரைக்கும் உலகத்தில் எத்தனையோ மலடுகள் இருக்கிறார்கள் குழந்தை பிறக்காம எந்த டாக்டராலும் காரணம் சொல்ல முடியல நான் சொல்ற காரணம் அல்லா நாடலைங்கிறது காரணம் எல்லா மலருக்கு டாக்டர் காரணம் சொல்றாங்களா எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்து ஆம்பளை நல்லா தான் இருக்கிறார் கும்பளை நல்லா தான் இருக்கிறார் டெஸ்ட் பண்ணி பார்த்து என்ன சொல்றாருங்க ஆம்பளைக்கு என்னங்க தெரியுங்களா ஆம்பளைக்கு இது நமக்கு எதுக்குங்கிறீங்களா வயசானவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பழைய காலத்துக்கு அதனால வேண்டாம் ஆம்பளை நல்லா தான் இருக்கா டாக்டர் சொல்றாரு ஆம்பளைக்கு எந்த குறையும் இல்லை மனைவிங்க மிஸ்ஸஸ்க்கும் ஒரு குறையும் இல்லை இவருக்கும் ஒரு குறையும் இல்லை சின்ன ஏன் சார் குழந்தை பிறக்கல பிறக்கல காரணம் என்ன சார் காரணம் நான் சொல்றேன் சார் அல்லா யாரை நாடுகிறானோ அசைமாக்கி விடுகிறான் சோதர்கள் எஷாவு என்று சொன்னால் அல்லா நாடியபடி என்று அர்த்தம் யாவைங்க எஷாவு என்றால் யஷாவு அல்ல நாடியபடி யஷாவு என்ற வார்த்தை மட்டும் குரானே நூத்தி பதினாறு இடத்துல இருக்கும் அல்லா நாடியபடி அல்லா நாடியபடி அல்லா நாடியபடி அல்லா நாடியபடி அல்லா நாடியபடி நீ நாடியபடி அல்ல உலகத்துல யார் நாடியபடி அல்ல எந்த விஞ்ஞானி நாடியபடி அல்ல எந்த விஞ்ஞானி நாடியபடி அல்ல எந்த மேதை நாடியபடி அல்ல எந்த அறிவாளி நாடியபடி அல்ல அல்லா நாடியபடி அல்லா நாடியபடி இது அல்லா விளக்கிறதுக்காக யஷாவு என்ற வார்த்தை குரானிலே திரும்ப திரும்ப எத்தனை இடத்துல எத்தனையோ போன் நம்பர் யாவும் வச்சிருப்பீங்க ஒன் ஒன் சிக்ஸ் யாவும் கோடு கேட்டா சொல்லுவாரு திருப்பூருக்கு என்னங்க கோடு கோயம்புத்தூருக்கு என்னங்க கோடு குரான் மாதிரி இது பண்ணி ஆவி தடுமாறுறார் இல்லை இவர் கேட்டா அந்த நம்பர் என்ன இந்த ஒரு ஆளு சொன்னாருங்க சொன்னாங்க ஐயாயிரம் போன் நம்பர் மனப்பாடமா இருக்கு இன்னொரு ஆயிரத்தி தெரிவித்தார் கேட்டா குரான் ஆயிரத்தி ஐயாயிரம் போன் நம்பர் ஐயாயிரம் போன் நம்பர் நம்ம எப்படி இருக்கிறோம் சொன்னா நம்ம வீட்டு போன் நம்பரே நமக்கு தெரியாது உண்மையிலே அவசரத்தில் ஏதாவது ரொம்ப யோசிச்சது வரும் இல்ல இல்ல என்ன தேவை இருக்கு போன் நம்பர் மனப்பாடம் பண்ணுறது உள்ளத மனப்பாடம் பண்ணவே யாவும் நேரம் இல்லை நூத்தி பதினாறு தடவை சோதனை இது எசாவு இது சில இடத்துல தஷாவு தஷாவு இருக்கு சொல்ல சொல்ற அல்லா யா அல்லா நீல அறியபடி என்ன கொண்டாட சொல்றது அது இருபத்தி சொத்து இடத்துல இருக்கு இருபத்தி ஒரு இடத்துல என்ன இருக்கு இது இருக்கு பிறகு சில இடத்துல அல்லா நாடியபடி சொல்றது அல்லா என்ன நாடுகிறானோ எப்பொழுது நாடுகிறானோ எப்படி நாடுகிறானோ அப்படி செய்கிறான் நான் நாடியபடி செய்யறேங்கிறத காட்டுறதுக்கு தான் நம்மளை எல்லாம் இப்படி படைச்சிருக்கிறான் சோதர்களே எவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம் அல்ல இந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறோம் மொத்தம் சும்மா நிதானமா சொல்லுங்க ஆறாயிரத்துல இருந்து எட்டாயிரம் வரைக்கும் போட்டுங்க ஐயாயிரமே வச்சுக்கலாம் நமக்கு என்ன கணக்குன்னா சாப்பாடு டோக்கன் வித்தது தான் கணக்கு எட்டாயிரம் டோக்கன் வச்சிருக்கு கேட்டீங்களா எங்களுக்கு என்ன கணக்குன்னா ஜமாத்துல போனவங்க தான் கணக்கு கடந்தோம் வெண்ணெய் எவ்வளவு அர்த்தம் கணக்கு எடுத்துக்குவோம் மற்ற கணக்கு எடுக்க மாட்டோம் இப்ப பாக்கணும் இதுல வெண்ணெய் எவ்வளவு இருக்குன்னு இன்ஷால்லா எனக்கு நம்பிக்கை இருக்கு சகோதரர்களே ஏற்கனவே பேர் கொடுத்தவங்க அலகந்தில் கொடுத்துட்டாங்க தர்த்தி பாய்க்கிறாங்க ஜமாத்துல போறாங்க ஏற்கனவே பேர் கொடுத்த கொஞ்சம் நிர்ணயம் செய்திருக்கிறாங்க பாதி முக்காவாசி எழுபத்தஞ்சு பர்சன்ட் எண்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் ஐம்பது அப்படி சந்தேகத்தில் இருக்கிறாங்க அவங்கள நிறைய பேர் இன்ஷால்லா ஒரு பத்து ஜமாத்துக்குரிய நபர்கள் இங்க எதிர்த்து நிற்பாங்க இன்ஷால்லா நீங்க நம்புறீங்கன்னா நடக்கும் நீங்களே நம்பல அது எப்படிங்க நாங்க பயான் கேட்கத்தான வந்தோம் அப்படின்னு சொல்லாதீங்க நீங்க நம்புங்க நிப்பாங்க இப்பவே நிக்க சொன்னா நிப்பாங்க ஆனா கொஞ்சம் பயான் கேட்கட்டும் பேசிக்கிட்டு இன்ஷால்லாம் நிப்பாங்க நீங்க நம்புறீங்களா முதல்ல நிப்பாங்க என்று நம்புறவங்க கொஞ்சம் கை நம்பிக்கையோட அல்ல சொன்னபடி நடக்கிறதுக்கு வழிகாட்டினவங்க முகமது ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவங்களுடைய வழியில் நடக்க எவ்வளவுதான் சொல்லணும் அதுக்காக தொழுகை தொழுகை மூலமாக வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்தையும் அல்லா சொன்னபடி செய்யணும் அதுக்கு முயற்சி செய்யணும் மக்களை முயற்சியை சொல்லணும் இவ்வளவுதான் தமிழகத்தில் இருக்கு வேற ஒண்ணுமே இல்லை தமிழில் அது எப்படி நடக்கணும் அறிந்தவர்கள் கேட்டு எப்படி நடக்கணும் அறிந்த வழி கேட்டு நடக்கணும் இது சொல்றோம் ஆனால் உலகம் பூரா இதுக்கு மாத்தமா சொல்லுது சகோதரர்களே ரோட்ல நடந்து போங்க ரோட்ல நடந்து போங்க அங்க எல்லா சுவத்துல எல்லாம் எழுதி இருக்குது இதை வாங்குங்க அதை வாங்குங்க இது நல்லது அது நல்லது அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க கல்யாணப்பட்டு கவனிச்சு இவர் முதல்லயே கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்றாரு பிறகு கல்யாணப்பட்டு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிசம் அதுல பாத்தீங்கன்னா அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்கு தெரியுங்களா உலகத்துல சோதர்களை வெறும் விளம்பர செலவு மட்டும் இந்த காலத்தில் எத்தனையோ டாலர் கோடி செலவாகுது ஜனங்களை கவர்றது நாங்க இப்ப இதே மாதிரி ஜமாத் பஸ்டிற்காக போயிருந்தோம் போகும்போது கவனிக்கல வரும்போது பார்த்தோம் போர்டு போர்டு போட்டிருக்கு கொடைக்கானல் கொடைக்கானலின் சுவையை அனுபவிப்பதற்கு வெயில் காலத்துல கொடைக்கானல் தங்குறாங்க இல்லை கொடைக்கானல் சுகத்தை அனுபவிப்பதற்கு ஒரு மார்க் போட்டு அந்த மார்க் பீடி குடியுங்கள் கொடைக்கானல் குழுமை அனுபவிப்பதற்கு இந்த மார்க் பீடி குடியுங்கள் உலகத்தில் இப்படி போர்டு ஆள் இருக்கு அதை படிக்கவும் ஆள் இருக்கு வாங்கவும் ஆள் இருக்கு போய் தான் எழுதியிருக்கு பீடி பக்கம் தாவத்து நடக்குது சகோதரர்களே அல்லாவின் பக்கம் தாவத்து இல்லை அழுக வேண்டிய காலம் சகோதரர்களே அதனால கடைசியில தைரியமாக எந்திரிக்கிறேன் நீங்க சொல்லணும் ஈஷா அல்லா நான் நாலு மாசத்துக்கு அல்லாவுடைய பாதையில போறேன் அதைரியப்படக்கூடாது சகோதரர்களே எந்த காரணம் கொண்டு பலகீனம் அடையக்கூடாது நம்முடைய வீரம் தீனுடைய வீரத்தை காட்டணும் என்ன காட்டணும் தீனுடைய வீரத்தை காட்டணும் இது எங்க போறாரு சோதர்களே ஒரு மூமியனுடைய சாமர்த்தியம் என்ன தெரியுமா தன்னை எல்லா இடத்துல ஒப்படைச்சிருந்தது யார் நீ எப்படி சொல்றியோ அப்ப நான் நடக்கிறேன் இந்த உலகத்துல நீ குறிப்பிட்ட காலத்துக்காக வந்திருக்கிறேன் நீ எப்ப கூப்பிடுவியோ அப்ப நான் வந்துருவேன் எப்ப கூப்பிடுவியோ அப்ப நான் வந்துருவேன் யாருக்கும் மாட்டேன்னு சொல்ற அதிகாரம் அல்ல கொடுக்கல அல்ல நாடியபடிங்கிறது விளங்குறதுக்கு உலகத்துல எத்தனையோ உதாரணம் இருக்கு சோதர்களே புளிய மரத்தினுடைய இலை இருக்கு பாருங்க புளிய மரத்து இலை எவ்வளவு சின்ன இலைங்க இவ்வளவு சின்ன இலை அதுவும் இலை தான் அதுவும் இலதான் வாழ மரத்தோட இலையும் இலதான் அதுல ஒரு ஆளையே படுக்க வைக்கலாம் இதுல ஒரு ஆள் தொட்டு பாக்குறது கூட இல்ல அவளுக்கு சின்னது ஒரு நெகத்தளவு இதுவும் இலதான் அதுவும் இலதான் இது ஏன் சின்னதா இருக்குதுன்னு உலகத்துல யாராவது சொல்லுவாங்களா அது ஏன் அவ்வளவு பெருசா இருக்குதுன்னு உலகத்துல யாராவது சொல்லுவாங்களா புல்லும் ஒரு ஒரு வகையான தாவரம் தான் புல்லும் ஒரு வகையான தாவரம் தான் இந்த அசோக மரம் இருக்க நெட்டையா வளருது பாருங்க அதுவும் ஒரு வகையான தாவரம் தான் இது ஏன் இப்படி நெட்டையா வளருது அது ஏன் வளராமலே இருக்குது அல்லாதாடியபடி உலகத்தில் யாரையாவது காரணம் சொல்ல சொல்லுங்கள் சோதர்கள் யாரையாவது இரண்டாயிரத்தில் இல்ல உலகம் நாலாயிரத்து வரைக்கும் இருக்கட்டும் அல்லா நாடி விடுகிறவர்கள் எந்த வித்தியாசம் இல்லை அதனால சோதரர்களே அல்லாஹ் தன்னை நம்ப சொல்லுகிறார் இன்னும் உலகத்தில் ஏராளமான விஷயம் நான் சொல்லுவேன் வேப்பல கசக்குது வேப்பல கசக்குது அதே மாதிரி தான் இருக்கு கருவேப்பிலை கொஞ்சம் கருப்பா இருக்கு வடிவம் எல்லாம் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கிறதுனாலதான் பேர் வேப்பலைன்னு வச்சிருக்கிறாங்க இது கருப்பா இருக்கிறதுனால கருவேப்பிலை இது வேப்பிலை கருவேப்பிலை கிடைக்கல சரி இந்த தடவை வேப்பிலை போட்டுக்கலாம் சிஸ்காவுக்கு விளக்கண்ண மாதிரி இருக்கும் சோறு சாப்பிட முடியுங்களா வேப்பண்ண மாதிரி சரி வேப்பில போட்டா வேப்பண்ண மாதிரி பக்கத்தில் கூட போக முடியாது கருவேப்பிலை போட்டு கருவேப்பிலை இயங்க இந்த மணக்கு இப்படி மணக்குது வேப்பிலை இயங்க கசக்குது சொல்ல சொல்லுங்க உலகத்தில் சொல்லுவாங்க இவ்வளவு சொல்லுவாங்க வேப்பு விதையிலிருந்து வந்துச்சு இது கருவேப்பு விதையிலிருந்து வந்துச்சு ஆனா சரி இந்த விதையிலிருந்து ஏன் இப்படி வந்துச்சு அந்த விதையிலிருந்து ஏன் இப்படி வந்துச்சு சொல்ல முடியுமா சகோதரர்களே முடியாது இதே போல இன்னும் உலகத்தில் அல்லாஹால படிப்பினை ஏராளமா வச்சிருக்கிறார் ரோஜா மணக்குது மல்லிகை மணக்குது எத்தனையோ பூ மணக்குது ஆனா எத்தனையோ பூ இருக்குது பூவா இருக்குது மணக்கல காகித பூ இருக்கு காகித பூ இருக்கு வாடாமல்லி இருக்கு எத்தனையோ இருக்கு இதுவும் பூதா அதுவும் பூதா ரோஜா இவ்வளவு மணக்குது நினைத்தாலே இருக்குது ஆனால் காகித பூ ஒரு மனமும் இல்லை ஏன் தெரியாது முதல்ல ஒரு மூமின் சொன்னதும் எனக்கு தெரியாது என்னது எல்லாவுக்கு தெரியும் நான் சொல்லலே குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் வல்லாஹி ஆலமு இது ஏன் இது ஏன் இது ஏன் இது ஏன் ஏன் ஏன் என்று கேட்டால் கடைசி பதில் இல்லாத்தான் இருக்கும் எனக்கு தெரியாது இத்தனை யாருக்கு தெரியும் அல்லாவுக்கு தெரியும் அல்லாஹி ஆலமு அல்லாவுக்கு தெரியும் அன்பில்லா தாலமும் உங்களுக்கு தெரியாது சொன்னது நம்ம தெரியும் தெரியும் நினைக்கிறவங்களே வெளிவடிவும் தெரியும் இது இரும்பு இது பித்தளை இது வெள்ளி இது தங்கம் இது ஏங்க இரும்பாச்சு இது ஏன் வெள்ளியாச்சு இது ஏன் தங்கமாச்சு சொல்ல தெரியுமா தங்கத்துக்கு மட்டும் இவ்வளவு விலை தங்கத்துக்கு மட்டும் இவ்வளவு விலை இரும்புக்கு விலை இல்லை தங்கத்துக்கு இவ்வளவு விலை தங்கத்துக்கு ஏங்க இவ்வளவு விலை கம்மியா கிடைக்குதுன்னு சொல்லலாம் வேண்டாம் கம்மியா கிடைக்கிறதுனால மட்டும் விலை வந்துடுறது இல்லையே சரி தங்கத்துடைய உபயோகம் என்ன சாப்பிடலாமா இல்ல தாகம் எடுத்தா கரைச்சு குடிச்சுக்கலாமா இல்லையே செய்ய வேலை அல்லாஹால யாரை நாடுகிறானோ கண்ணியப்படுத்துகிறான் யாரை நாடுகிறானோ கேவலப்படுத்துகிறான் சங்கத்துக்கு இந்த கண்ணியை நான் கொடுப்பேன் நல்லா வச்சுதான் அதனால அதுக்கு மரியாதை பித்தரைக்கு இதான் மரியா பித்தரையே அதே நேரம் பித்தரத்தை பித்த சங்கத்தை பார்த்து பித்தரை எழுச்சிச்சாம்னு சொல்லுவாங்க ரெண்டு ஒரே கலர் தான் ரெண்டு ஒரே கலர் தான் ஆனால் இதுக்கு இந்த மரியாதை அதுக்கு அந்த மரியாதை ஆனா தங்கத்துக்கு ஒரு சிவத்தெல்லாம் கொடுத்திருக்கிறான் எந்த காலத்திலும் அது என்ன ஆகிறது இல்லைங்க அதாவது பழசாகிறது தங்கம் ஒண்ணு பழசாகிறது இல்லை பழைய தங்கம் சொல்ல முடியாது அது கலந்திருக்கிற செம்பின் காரணமாக அது பழசுன்னு சொல்லுவாங்க அந்த செம்பெடுத்து பழைய மாதிரி ஆயிரும் புதுசாயிரும் மற்ற வஸ்துவல்ல பழசாயிரும் ஆனா தங்கம் வெள்ளி பழசே ஆகாது அது அல்லாஹு தலை கொடுத்தாரு சரி ரோஜா மணக்குது மல்லிகை மணக்குது சில பூக்கள் மணக்கல சரி பூவெல்லாம் மணக்கும்னு சொல்றோம் சில சமயத்துல பூ மணக்கிறது இல்ல காய் மணக்குது ஏலக்காய் அது பூதோ மறக்க இல்லை நான் நாடினால் காயையும் மறக்க வைப்பேன் யசாவு அவன் நாடியபடி என்னங்க ஒரு இலை மணக்குது ஒரு காய் மணக்குது ஒரு பூ மணக்குது பூதோ மணக்கணும் இல்லை நான் நினைத்த காய் மணக்க வைப்பேன் நான் நினைத்த இலைய மணக்க வைப்பேன் நான் நினைச்சா பட்டையை மணக்க வைப்பேன் கருவப்பட்டை சாப்பாட்டுக்குள்ள பட்டை போடுவாங்க கருவப்பட்ட நான் நினைச்ச பட்டை மணக்க பட்டை தான் ஒரு மரத்தினுடைய பட்டை அது மனக்கு ஏன் மனக்குது அல்லாஹ் மணக்க மணக்கிறது என்பதை தவிர உலகமே உன்னிடத்திலே வேறொரு பதில் இல்லை அவன் அறியும் சரி பட்டதான் மணக்கிறது இல்லைங்க அல்ல நாடனா வேறு கூட மணக்கும் வெட்டி வேறு கூட மணக்கும் நான் பேசுற பேச்சு வெட்டின்னு நினைச்சுக்காதீங்க இது வெட்டி பேச்சு அல்ல நாடியபடி வேறு வெட்டி வேறு மணக்கும் இதெல்லாம் போகட்டுங்க அல்ல நாடனா வேறல்ல காயல்ல பட்டையல்ல இலையல்ல காயல்ல மரமே மணக்கும் அத பண்றது தந்தன மரமே மணக்கும் எல்லாத்தோட அதிசயம் என்ன தெரியுங்களா சந்தன மரத்துல ஈர எல்லா பூ ரோஜா பூ ஈரமா இருந்தா தான் மணக்கும் அதே மாதிரி எல்லாம் அநேகமான பொருள் நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஈரமா இருந்தா மனக்கு காஞ்சி போனா மணக்காது ரோஜா பூ காஞ்சி போனா மணக்குங்களா மணக்காது வாடி போனாலே மணக்காது பிறகு காஞ்சி போனா அளவே மணக்காது ஆனா சந்தன மரம் ஈரமா இருக்கும்போது சந்தன மரம் கண்டே பிடிக்க முடியாது மணக்க மணக்காது காஞ்சாத்தான் மணக்கும் என்ன அதிசயம் படைக்கிற சக்தியிலே மாபெரும் சக்தி அல்ல எப்படி நாடுகிறாரோ அப்படி படைக்கிறார் சோதர்களே நீங்களா ஒரு டிசைன் போடுங்க படைப்புல அந்த டிசைன் துணியாவில் இருக்கும் எந்த டிசைன் போட்டீங்களாலும் அந்த டிசைன் துணியாவில் இருக்கும் நான் சொல்ல வந்தேன் இங்க ஆறாயிரம் பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆறாயிரம் பேருடைய முகமும் ஆறாயிரம் டிசைன் ஆனா எல்லா முகமும் ஒண்ணுதான் ரெண்டு கண்ணு ஒரு மூக்கு ரெண்டு காது ஒரு வாய் இதுல வித்தியாசம் இருக்குங்களா எல்லாத்துக்கும் தான் ஆனா ஒருத்தர் முகமாவது ஒருத்தர் முகம் இல்லை ஒருத்தர் முகமாவது ஒருத்தர் முகம் இல்லை ஒருத்தர் முகமாவது ஒருத்தர் முகம் இல்லை ஆறாயிரம் டிசைன் இந்தியாவில் பத்து கோடி பேர் பன்னெண்டு கோடி பேர் பன்னெண்டு கோடி டிசைன் உலகத்தில் அறுநூறு கோடி பேர் அறுநூறு கோடி டிசைன் சொல்லுவாங்க உலகத்துல ஏழு பேர் ஒரே மாதிரியா இருப்பாங்க அது கண்ணு கோளாறு ஏழு பேர் ஒரே மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க நல்ல கவனிச்சு பார்த்தா ஒரு வித்தியாசம் நல்ல கவனிச்சு பார்த்தா ஏதாவது ஒரு வித்தியாச கட்டாயமா இருக்கும் ஒரே தாய்லாந்துக்கு பிறக்கிற ஏழு பேர் ஏழு மாதிரி இருப்பாங்க பத்து பேர் பத்து மாதிரி இருப்பாங்க என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம் இந்த முகத்துக்கு அந்த முகத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்கு சில சமயத்துல கண்ணு பெருசு சின்னதுன்னு சொல்லலாம் சில சமயத்துல ரெண்டு கண்ணு ஒரே மாதிரி இருக்குது மூக்கும் அதே மாதிரி இருக்குது காதும் அதே மாதிரி இருக்குது கண்ணமும் அதே மாதிரி இருக்குது வாயும் அதே மாதிரி இருக்கு ஆனா வித்தியாசம் இருக்கு அது என்ன வித்தியாசம் அது எல்லாம் போட்டிருக்கிறோம் உள்ள சொல்ல முடியாது உள்ளது இதுக்குதான் என்னுடைய சக்தி என்ன தெரியும் இந்த சக்தியை விளங்குறதுக்கு தான் சகோதரர்களே பூரா விளங்க முடியாது அல்ல மகாவல்லவன் என்று விளங்கணும் இதை விளங்குறதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருந்தா எந்த சக்தி விளங்குங்க மனைவி சக்தி மக்கள் சக்தி தான் விளங்கும் வியாபாரத்தில் அந்த பணத்து சக்தி தான் வழங்கும் வீதியில நடந்த காசு சக்தி தான் வழங்கும் உலகத்துல எங்க போனாலும் பணம் காசு சொத்து சுகம் பதவி பட்டம் காசு ஊழல் அது உலகம் எல்லாம் அதான் கூப்பிடுது இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் என்பதும் கூப்பிடக்கூடிய ஒரு வேலை அல்லாஹால தந்த வேலை சாத்தமுல் நபியின் முகமது மூலமாக நமக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு இந்த வேலை நாம நம்முடைய வேலைகள்ல தலையான வேலை சோதர்களே உலகத்தில் நாம் கொஞ்ச காலத்துக்கு தான் இருப்போம் நீண்ட காலத்துக்கு இருக்க போறதில்லை இந்த கொஞ்ச காலம் அல்லாஹத்தாலா வெறும் ருசிக்கிறதுக்காக சுவைக்கிறதுக்காக அனுப்பல ருசியும் இருக்கு சுவையும் இருக்கு ஆனா அதுக்காக இந்த உலகத்தில் அனுப்பல இந்த உலகத்தில் தாலா நம்மை படைத்திருப்பதே ஜாலலுக்கும் இந்த உலகத்திலே யார் நல்ல அமல் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் அல்ல அனுப்பியிருக்கிறார் இந்த உலகத்திலே பிறந்த அவ்வளவு பேரும் சோதனைக்காகத்தான் பிறந்திருக்கிறார்கள் என்ன சோதனை அல்லா சொன்ன மாதிரி நடக்கிறது அர்த்தம் அமலா யாருடைய அமல் அழகா இருக்குதுன்னு எல்லாம் பார்க்க அமல்லையே எல்லாத்தோட அழகான அமல் எதுங்க எல்லா அழகான அமலை உற்பத்தி செய்யக்கூடிய தாவத்துடைய அமல் இந்த தாவத்துடைய அமலின் மூலமாக தொழுகை ஹயாத்தாகும் நோபு ஹயாத்தாகும் சிக்கிரு ஹயாத்தாகும் ஜக்காத் ஹயாத்தாகும் ஏழை எளியவர்களை வாழ வைக்கிறது ஹயாத்தாகும் இதெல்லாம் இல்ல சகோதரர்களே எல்லாத்த விட நேர்மையும் நீதியும் ஹயாத்தாகும் இன்னைக்கு உலகத்துக்கு தேவையே நேர்மை நீதி தான் உலகத்துக்கு தேவையே நேர்மை நீதி ஒரு ஹோட்டலுக்கு போனாருங்க சாப்பிட்டார் எஜமான நடந்த ஹோட்டலுக்கு போனா சாப்பிட்டார் சாப்பிட்டு இருபது ரூபாய் கொடுத்தார் சாப்பிட்டு பத்து ரூபாய் கொடுத்தார் சாப்பிட்டு பத்து ரூபா கொடுத்தாரு ஏதோ ஏழு ரூபாய் இதை எடுத்து பாக்கி மீத கொடுக்கணும் அது கொடுத்தாரு ஆனா அவரு ஏழு ரூபாய் எடுத்து மூன்று ரூபாய் மீதம் கொடுக்கணும் அவர் பதிமூன்று ரூபாய் கொடுத்தாரு இவர் கவனிக்காம கொடுத்தது வாங்கிட்டு யாரோ பேசிக்கிட்டு வெளியே வந்துட்டார் வெளியே கொஞ்ச தூரம் வந்ததுக்கு பிறகுதான் பார்த்தா பதிமூன்று ரூபா இருக்கு அப்பதான் நினைச்சா நான் பத்து ரூபா தானே கொடுத்தேன் பதிமூன்று ரூபா மிச்சம் வந்தா என்ன பத்து ரூபாயில மூன்று ரூபா பதிமூன்று ரூபாயா பத்து ரூபாயில ஏழு ரூபா பதிமூன்று ரூபாய் வரும் என்னடா அதிசயமா இருக்கு அப்பதான் யோசிச்சார் ஓஹோ அப்ப அவர் இருபது ரூபா நோட்டுன்னு நினைச்சிட்டாரு கடைக்காரர் இருபது ரூபா நோட்டுன்னு நினைச்சிட்டார் அப்படின்னு நினைச்சு இவர் திரும்ப போனார் திரும்ப போய் கடைக்காரத்து போய் சொன்னார் நீங்க தவறி பதிமூன்று ரூபா கொடுத்துட்டீங்க ஏழு மூன்று ரூபா தான் கொடுக்கணும் எவ்வளவு கொடுத்துட்டீங்க பதிமூன்று ரூபா கொடுத்துட்டீங்க நாங்க பத்து ரூபாய் எடுத்துங்க அந்த பதிமூன்று ரூபாய் காமிச்சு பத்து ரூபாய் எடுத்துங்கன்னு சொன்னாங்க அவர் வாங்க மாட்டேன்ட்டாரு என்ன மாட்டேன்ட்டாரு வாங்க மாட்டேன்ட்டாரு மேல பாக்குறாரு கீழே பாக்குறாரு அப்படி பாக்குறாரு நாள் நல்ல ஆளா மென்சலா வாங்க மாட்டேங்கிறாரு ரூபாய் மாட்டேங்கிறாரு என்னமோ செஞ்சு வச்சிருப்பான் போல இருக்கு எவங்க பதிமூணு ரூபாய் கிடைச்ச வாங்கிட்டு ஓடுவானா திருப்பி வந்து கொடுப்பானா கேட்க சந்தேகப்படுறாரு ஆள் நல்லா தானே சொல்லுங்க பாம்பு சொல்லுவாங்க ஆனா பாம்பு சொன்ன பிறகு சோதர்களே ஒரு ஆண் அந்நிய பெண்ணை பார்ப்பது என்பது மிருகத்தனம் காட்டுமிராண்டித்தனம் எருமைத்தனம் நாய் குணம் வெய் குணம் ஆனா இன்னைக்கு அதுக்கு தாங்க மவுஸ் அதுக்கு என்னது மவுஸ் ஆஹா அது அதுக்கு என்ன போஸ்ட் அதுக்கு என்ன விளம்பரம் அதுக்கு என்ன நாகரிகம் அந்த நம்ம வீட்டு பிள்ளைங்க அந்த பேர்களை சொல்லும் போது பார்த்தா வயிறு இருக்குது சோதர்களே நெருப்பு பிடிக்கும் போல இருக்குது வயிறு நம்ம வீட்டுல பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க பக்கத்து வீட்டு பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பழகி பழகி அதிர தபூகுரேரா மாதிரி அந்த பேரை சொல்றாங்க யாரு பேரு இந்த சினிமா நடிகர் பேரு யார் மிருகத்தனமான காரியங்களை உலகத்திலே பரத்துக் கொண்டிருக்கிறார்களோ கறி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ இவர்களுடைய பெயரை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் உச்சரிக்கிற சோதர்களே தேவையில்லை நம்முடைய வீட்டு பிள்ளைகள் நபிமார்களுடைய பெயர்களை சொல்லுகிறார்களாக சாபாக்குடைய பெயர்களை சொல்லுகிறவர்களாக குரானுடைய ஆயத்தை ஓடுகிறவர்களாக என்னப்பா படிக்கிற தம்பி நான் பிளஸ் டூ படிக்கிறேன் குரான் ஓதனும் எப்போ அல்ஹாக்கு முத்த காசூர் அல்ல குரான் சொல்ற பாருங்க ஒரு சுரத்தினுடைய ஆரம்பம் எல்லாம் கேட்டிருப்பீங்க இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்பது உங்களுடைய உங்களுடைய எண்ணத்தை பலவித சிக்கலில் ஆக்கி நீங்கள் அதிலேயே மூழ்கி விட்டீர்கள் எதுவரை ஹத்தா முன் மக்காபர் கபருக்கு போறவரை அல்ல கபருக்கு போறவரைன்னு சொல்ல கபரை போய் யாருக்கு செய்கிற கபரை போய் சந்திக்கிறவரே உங்களை கொண்டே கபரில் வைக்கிற வரைக்கும் துரியா வேணும் துரியா வேணும் வேணும் வேணும் வேணும் கரையை துணியா விட்டுட்டு போகணும் சோதர போட்டிருக்கிற சட்டை கூட வராது கட்டியிருக்கிற வாக்கு கூட வராது அவரை மையத்து கொண்டு போகும்போது பாசனை எப்படி கொண்டு போறாங்க அதை பார்த்து கூட படிப்பு வரலன்னு சொன்னா என்ன மனித குணம் ஒரு வீட்டுல மவுத்துன்னு கேள்விப்படுறோம் போறோம் அந்த வீட்டுக்கு இந்த மையத்தை வச்சிருக்கிற பாபங்களா எப்படி வச்சிருக்காங்க இது வரைக்கும் அவர் சந்தன கட்டளை படுத்திருப்பார் சமயத்துல இந்த வீட்டுல போட்டு கட்டளை பார்த்தா செஞ்சு வச்சிருப்பாங்க இப்ப படுக்க வச்சிருக்கிறது ஏழு படுக்க வச்சிருக்கிறாங்க பெல்ட் பள்ளிவாசல் வாங்குவாங்களா வீட்டிலே இருக்குமா அது பள்ளிவாசல் அநேகமான இடங்கள்ல இல்ல இந்த எல்லா இடங்களையும் பள்ளிவாசல் வச்சிருக்காங்க வீட்டுல வைக்க மாட்டாங்க ஏன்னா இந்த மையத்து சம்பந்தப்பட்ட எதுவுமே பள்ளிவாசல வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க மையத்து சம்பந்தப்பட்ட நானும் மையத்து தான் இன்னக்க மையத்தும் இன்னகும் மையத்தும் நீங்களும் மையத் அவர்களும் மையத் குரால் அல்ல சொல்லுங்க பார்த்து நமக்கு பேரே மையத் நான் நேற்று சொன்னேன் நம்ம பேரெல்லாம் மாறி போகுது ரூபு போன உடனே அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இவர் கீரனூர் யாத்திரத்து இவர் மௌலானா அதெல்லாம் இல்ல போய் யாராவது மையத்தை போய் நான் மௌத்தா போயிட்டேன் வச்சுங்க வந்து நீங்க பாத்துட்டு வந்தீங்க எங்க வேணாலும் மௌத்தாகலாம் மூடி காட்டுல ஊரு புது உயிர் போறது போகும் என்ன ஆச்சு தயாரா இருக்கும் ஒண்ணு இல்ல சோதர்களை இதுல இருக்கிற பேராவும் கண்ணாடி தான் அவ்வளவுதான் ரூ போயிடும் நான் ஏற்கனவே எல்லாத்தையும் தெரிவித்து வரேன் எங்க மௌத்தாரமா அங்கேயே அடக்கிறீங்க திருப்பி தெரியாதீங்க இந்த மையத்துக்கு தெரிஞ்சு என்ன பிரச்சனை எந்த ஊர்ல அடக்கினாலும் அதே மின் திறனைக்கு வரப்போறாரு எதை எங்க ஊர்ல கொண்டு அடக்கினா கேள்வி கணக்கு இல்லைன்னு அடக்கலாம் மதீனாவிலேயே அடக்கினாலும் கேள்வி கணக்கு இருக்கு ஆனா மதீனாங்கிற காரணத்தினால கேள்வி கணக்கு அல்லாஹால சலுகை பண்ணுவாங்க கேள்வி கணக்கு இல்லாம அல்லாஹால விடுறது இல்லை உலகத்தில் அல்ல அனுப்புறதே அதுக்கு தான் சிலவனுக்கு இல்லாம நீ இந்த இடத்துல மூத்தான அதனால போயிடும் சொல்லுவானா ஒரு சஹாபியை அடக்கும் போது ஒரு சஹாபியை கொண்டு போகும்போது ஜனாதா கொண்டு போகும்போது ரசூல்லா பெருவிரல் நடந்து போனாங்க பெருவிரல்ல நடந்து போனாங்க இடமெல்லாம் இருந்துச்சு ஆனா கால் இப்படி வச்சு போலாம் இல்லையா அப்படி எல்லாம் பெருவிரல் வச்சு போறாங்க அப்ப கூடுதல் சாபாக்கள் கேட்டாங்க நாயகமே நல்ல இடம் இருக்கு ஏன் இப்படி நடந்து போறீங்க இல்ல மலக்கள் கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொன்னாங்க யாருடைய கூட்டம் மலக்களுடைய மலக்கள் வர்றாங்க சரி கபர்ல வச்சு எல்லாம் மூடவனுக்கு பிறகு ரசூல்லா சலம் துவா செய்தாங்க துவா செய்தாங்க கொஞ்சம் அழுகவும் செய்தாங்க சாகபாக்கள் கேட்டாங்க நாயகன் ஏன் அழுகிறீங்க அப்ப சொன்னாங்க கபர் ஒரு நெருக்கு நெருக்குச்சு அவர்கள் ரெண்டு ரெண்டு விழா இரு நான் எங்க நடந்துச்சு மதீனாவிலே பக்கைய நடக்கதில்லை மதீனாவிலே ஜன்னத்தின் பக்கையில் அதான் அந்த நடக்கிறாப்புல கேள்வி எனக்கு இல்லைன்னு நிறுத்தம் இல்லை அதனால சொல்லுவோம் மையத்து பேர் மாறி பார்த்தீங்களா மையத்து போய் மௌலானா பார்த்துட்டு வந்தீங்களான்னு கேட்க மாட்டாங்க ஜீதார் பார்த்துட்டு வந்தீங்களா எதை மையத்தை மையத்தை எடுத்தாச்சுங்களா மையத்தை குளிப்பாட்டுறாங்க மையத்து கவன் போடுறாங்க மையத்தை தூக்குறாங்க மையத்தை புடிஞ்சு மையத்தை கொண்டு வாங்க மௌலானா கொண்டு வாங்க இல்ல போச்சு மௌலானாங்கிற பேர்ல ரூஹுக்கு தான் சகோதரர்களே ஆனா நமக்கு ரூஹை பத்தி மட்டும் கவலை இல்லை பாக்கி இந்த உடலை பத்தி கவலை உடலை பத்தி மட்டும் இல்ல உடல் குடல் இந்த ரெண்டு தான் கவலை நமக்கு நம்ம கவலை என்னங்க உடல் ஒண்ணு குடல் ஒண்ணு உடல்ல கூட உள்ள உடல்ல அழுக்கா கூட இருக்கிற சமயத்துல மேல புத்துக்கிற சத்து மட்டும் அப்படி என்ன இருக்கணுங்க பார்த்தா லுக்கா இருக்கணும் என்னவா இருக்கும் யாராவது பார்த்தா என்ன சொல்லுங்க நல்ல சூப்பர் சூப்பரா போட்டிருக்காரு ட்ரெஸ் சொல்லுங்க சில பேர் ஷூ போட்டிருக்கான் காலில் பார்த்தா இந்த கால் உடஞ்சு போய் கட்டு போட்ட மாதிரி இருக்கு ஷூ மாதிரி இருக்குது பூரா பத்து விரம்பு எலும்பு முறிஞ்சு விரலெல்லாம் முறிஞ்சு தனித்தனியா கட்டுப்போட்டா எப்படி இருக்குங்க அப்படி ஏதோ பத்து பத்து சுத்தி இதெல்லாம் சுத்தி ஒரு பெரிய முட்டை தூக்கிட்டு வர்றாருங்க சுமை தலையில அரிசி முட்டை தூக்கிட்டு வர்றதா அதுக்கு அவர் காலில் போட்டுருங்க கேட்டா இப்போ பேசல அது எதிர்த்து உங்களுக்கு செய்யாதுங்க அது மாதிரி சுரங்கத்துல மண்ணில இறங்கி வேலை செய்யறவங்களுக்கு பார்த்தா எப்ப பார்த்தாலும் மற்ற நாடுகளுக்கு குளிர் சில பேண்ட் தான் போடுறாங்க வேஸ்ட்டுக்கு வேலையே இல்லை அப்போ சுரங்கத்தில் வேலை செய்யறவங்களுக்கு பேண்ட் எப்ப பார்த்தா கசகசன்னு அழுக்காயிருது அதனால பார்த்தா அழுக்கு கலர்லயே ஒரு பேண்ட் தான் கொஞ்சம் சாயம் போன மாதிரி போகாத மாதிரி மண்ணு பட்ட மாதிரி மண்ணு படாத மாதிரி அதுதான் இப்ப ஜீன்ஸ் இங்க எவ்வளவு ஆகுது மத்ததெல்லாம் போய்ங்களா இது ஒண்ணு உண்மைதாங்கிறாரு நான் சொல்றது அவ்வளவுமே அல்லாஹ் சொல்றது சொல்றேன் என் சார்பில் எதுவும் இல்லை ஒரு காலத்துல கொஞ்சம் கலர் வித்தியாசமா இருந்தா கூட போட மாட்டான் இப்போ அது மாதிரி தையல் ஒரு காலத்துல எப்படி சத்து தச்சு போடுறவங்க கையிலேயே தைக்கிறவங்க இருந்தாங்க அவங்கள்ட்ட கொடுத்து தையல் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த எம்மி அது பேர் என்னதுதான் எம்மி அதுலயும் நுணுக்கமா தையலே தெரியாது அப்படி போட்டுட்டு இருந்தாங்க இப்ப பார்த்தா சாக்கு முட்டை அரிசி சாக்கு தச்சமா இருக்கு அவ்வளவு பெரிய பெரிய தையல் என்னப்பா அப்படி ஆச்சுன்னா அவ்வளவுதாங்க நாகரிகம்ங்கிறது உலகத்துல அவ்வளவுதாங்க பெண்களுடைய நாகரிகம் என்னங்க பெண்களுடைய நாகரிகம் என்ன கையை போகும் போகும் ஒரு காலம் எனக்கு தெரியும் இவ்வளவு வரைக்கும் கை இருக்கு நீங்களும் பார்த்திருக்கீங்க வயசானவங்க பார்த்திருக்கீங்க அப்புறம் இறங்குச்சு இறங்குச்சு இறங்குச்சு இறங்குச்சு இறங்குச்சு இறங்குச்சு ஒரு கடையில பார்த்த அந்த கையை விட ஒரு ஒரு ஒரு முளம் கை நீளமா இருந்தது ஒரு முளம் கை நீளமா இருந்தது என்னங்க ஒன்றரை கையில் இருக்குதுன்னு கேட்டேன் அது பட்டன் போட்டா இங்க சுருங்கி நின்றுக்குமா கை இறங்கி இறங்கி எங்க போயிருச்சுங்க கைக்கு கீழே அரை இருக்கு என்ன பட்டன் போட்டுக்கிட்டா பெண்களுக்கு ஒரு காலத்துல எல்லாம் ஏறிச்சு அப்புறம் இறங்குச்சு ஒரு காலத்துல சுருங்குச்சு டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு சைதா போனா பின்னால வெடிச்சிடும் அப்படி இருக்கு இப்ப போனா என்னங்க லூஸ் ஆயிருச்சு எல்லாம் மேல இருந்து கீழே வரைக்கும் டாப் டு பாட்டம் எல்லாம் லூஸ் ஆயிருச்சு கேட்டா பிட்டிங் லூஸ் பிட்டிங் லூஸ் ஆனா என்ன ஆகும் லூஸ் பிட்டிங் தான் ஒத்துக்குவாங்க பிட்டிங் லூஸ் தான் ஒத்துக்க மாட்டாங்க சோதர உலகத்துடைய நாகரிகமே பிட்டிங் லூஸ் தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஒண்ணு பெருசா போடணும் அல்ல சின்னதா போடணும் அல்ல மேல ஏற்றணும் கீழே இறக்கணும் இதை தவிர நீ என்ன செய்வேன்னு கேட்டேன் சோதரர்களே நான் சும்மா கேட்கிறேன் புரிஞ்சு கேட்கிறேன் தெரிஞ்சு கேட்கிறேன் விளங்கி கேட்கிறேன் சட்டை போடுறீங்க ஒண்ணு பெருசா டைட்டா போடுவீங்க இல்ல லூசா போடுவீங்க இல்ல இறக்கமா போடுவீங்க இல்ல ஏற்றி போடுவீங்க இல்ல விரிச்சு போடுவீங்க இல்ல சுருச்சு போடுவீங்க வேற என்ன செய்வீங்கன்னு கேட்கிறேன் பொம்பளைகளை ஏத்தனாங்க ஏத்தனாங்க வகிரு அது இது போச்சு போச்சு போச்சு இன்னைக்கு மிச்சம் ஒண்ணும் இல்லாம இருக்கு இப்ப இறக்குனாங்க இறக்குனாங்க இறக்குனாங்க சுடிதாரு சுடிதாரு சுடிதாரு போயிடுச்சு எங்க போயிடுச்சு கீழே வரைக்கும் போயிருக்கு பறவை வரைக்கும் போயிருக்கு ஏத்தனையா இப்ப இறக்கனையா ஒரு காலம் ஒரு ஏத்துறது ஏத்து இறக்கு திரி சுருக்கு ஏத்து இறக்கு திரி சுருக்கு இதை தவிர வேற என்ன செய்வேன்னு கேட்டேன் சொல்லுங்க யாராவது சோதரே இதுவெல்லாம் நாகரிகம் இல்லை முகமது சொல்லி சொல்லித் தந்தார்கள் குரானிலே இருக்கிறது அஞ்சலக்கும் லிபாசையுவாரி சவாத்திஹி ஒரு ஈஷா லிபாஸ்னா என்ன ஆடைனா என்ன அல்லாஹ் குரானிலே இலக்கணம் சொல்லி இருக்கிறான் சோதரிகளே எதெல்லாம் மறைத்திருக்க வேண்டும் அந்த பாகங்கள் எல்லாம் மறைக்க வேண்டிய முறைப்படி மறைத்திருக்கிறோம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி எந்த உறுப்பும் தெரியக்கூடாது உறுப்பினுடைய அளவும் தெரியக்கூடாது லட்சணமா இருக்கும் லட்சணமா இருக்கும் பாக்கிறது அமலக்கரம் ஆயிடுச்சு இதுக்கு தான் லிபாஸ் நீங்களா உண்டு பண்ணிக்கிட்டா பேர் லிபாஸ் இல்லை அதனால சோதர்களே இந்த உலகத்துல கொஞ்ச காலம் அல்லா வச்சிருக்கிறான் சொல்ல வந்த மையத்தாயிட்டா மையத்தின் பேரு அந்த பலகையில படுக்க வச்சிருவாங்க கடைசியில ஒரு பாய் மையத்துக்குண்டு ஒரு பாய் இந்த ஊர்ல என்னவா எனக்கு தெரியல பாக்கி அநேகமான ஊர்ல பார்த்திருக்கிறேன் அந்த பாய்க்கு மட்டும் விசேஷமா ஓரத்தை கட்டுறது இல்லை ஏன்னா வித்தியாசம் தெரியுமா நல்லவங்க படுக்கிறதுக்கும் நல்லவங்க இவங்களுக்கு பேர் என்னங்கப்ப கெட்டவங்க வாழ்க்கை கெட்டவர்கள் அது ஓரங்கட்டாம ஒரு பாய் ஓரங்கட்டாம யாராவது ஒரு ஆளை படுக்க சொல்லுங்க பாக்கலாம் இன்னைக்கு ராத்திரி நீங்க வீட்டுக்கு போவீங்கல்ல ஓரங்கட்டாத பாயில படுக்காதீங்க ஏன்னா மௌத்தா போயிருங்க பாய்க்கு மௌத்துக்கு என்னடா சம்பந்தம் படுக்க மாட்டேன் யாரும் படுக்க மாட்டேன் ஓரங்கட்டாத பாயில படுக்க மாட்டேன் மௌத்தா போயிடும் அப்புறம் குளிப்பாட்டுறதுக்குன்னு ஒரு புழு லிஞ்சு வாங்கி வச்சிருப்பாங்க உங்க ஊர்ல எல்லாம் உங்க ஊர்ல எல்லாம் குளிப்பாட்டுறதுக்கு புது லிஞ்சு கட்டுதான் ஆனா அந்த லுங்கி என்ன தெரியுங்களா உள்ளதுலயே மட்டம் முன்னால என்ன கட்டினா கேட்டாருங்க அப்படி பாலிஷ் வேட்டி அப்படி சூப்பரா இருக்கும் அது அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு கேட்டாருங்க இப்ப எந்த வேட்டி வாங்கி வச்சிருக்கிறாருங்க இந்த கடைநல்லூர் வேஷ்டி உள்ளதுலயே மட்டும் அதையும் குளிப்பாட்டின பிறகு குளிப்பாட்டினவரே எடுத்துட்டு போயிடுவாரு இங்க விட மாட்டாரு சரி கமன் துணி உள்ளதுலயே மட்டம் துணி எங்கேயாவது பாலிஸ்டர் கமன் போட்டு பார்த்துருக்கீங்களா போடுறான் வாழ்க்கையில எந்த துணி அவர் போடுறாரோ அதை கமெண்ட் போடுறதா முறை ஆனால் நல்ல துணியில கமெண்ட் போடுறது இல்லை அதுக்குன்னு ஒரு துணி அதுவும் என்ன கேட்கிறாருங்க இவரு பத்து மீட்டருங்களா மோதினாச்சர் அவனுக்கு எவ்வளவு வேணும்ங்கிறாங்க பத்து மீட்டருங்களா சட்டத்தை ஒன்னே கால் தானுங்களே வேட்டிக்க ஒன்னே முக்கா தானுங்களே அவனுக்கு எவ்வளவு வேணும் தான் போய் கேட்க போறாரு அத்தா மௌத்திர மகன் கேட்க போறாரு அவனுக்கு எவ்வளவு வேணும் மோதினார் சொல்றாரு பத்து மீட்டர் வாங்க தம்பி பத்து மீட்டர் அபாய் அந்த உனக்கும் சேர்க்கிறா பத்து மீட்டர் கேட்கிறாருங்க ஒருத்தர் சக்கராத்துல இருந்தாருங்க மூணு மகன் அவருக்கு இன்னும் ரூம் போகல மூத்தவன் சொன்னா அதான் அந்த வேலைக்கு சொல்லி வச்சிடலாம் மவுத் மையத்துக்கு கொண்டு போற வேலைக்கு இன்னும் மவுத் ஆகல போய் பேசிக்கிறான் மூணு பேரும் வேலைக்கு சொல்லி வச்சிடலாம் அப்ப ரெண்டாவது மாதிரி சொன்னா இப்ப எல்லாம் டீசல் விலை ஏறி போச்சு வாடகை ரொம்ப கேட்கறாங்க பள்ளிவாசல்ல அதனால வந்து இந்த தள்ளுற வண்டி இருக்குப்பா அதே வாங்கிக்கலாம் அதுல கொண்டு போயிடலாம் மூணாவது மகன் சின்னவன் உள்ள புத்திசாலி அவன் சொன்னா அடைய எதுக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு அந்த பெட்டியில வச்சு தூக்கினா ஆளாளுக்கு மாத்தி மாத்தி தூக்கிட்டே போனா போய் சேர்ந்துடலாம் அப்படித்தான் கொஞ்சம் தூரம் தான் இருந்தா கூட தோல் மாத்தி மாத்தி போய் சேர்ந்துடலாம் இவரு முடிச்சு பார்த்துட்டு சொன்னாரு டே அந்த தடி எடுறா நானே நடந்து போயிருந்தேன் கபிரிஸ்தான் இவர் சம்பாதிச்ச சொத்துங்க விளையாட்டு இல்ல இதுதான் வாழ்க்கை வாழ்க்கையுடைய பிரதிபலிப்பு இதுதான் இன்னைக்கு நடைமுறை அதுதான் இது ஒண்ணு விளையாட்டு இல்லை வேடிக்கை இல்லை இந்த தமாசுக்கு சொல்லறேன் வாழ்க்கையை ரசிக்க திறந்தவர்கள் ஈமானுள்ளவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையை ரசிக்கிறவர்கள் அல்லாவுடைய பாதையில போகிறவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையினுடைய ருசியை சுவைக்கிறவர்கள் சஞ்சிதாவிலே நெற்றியை வைக்கிறவர்கள் மட்டும்தான் யார் சஞ்சிதாவிலே நெற்றியை வைக்கவில்லையோ அவர்கள் வாழ்க்கையுடைய எந்த ருசியும் அனுபவிக்கிற சொல்லவில்லை வாழ்க்கையினுடைய எந்த விஷயம் அனுபவிக்கிறேன் ருசியான சாப்பாடு கிடைச்சா கூட நல்ல பிரியாணி கிடைச்சா கூட நல்ல தால்சா கிடைச்சா கூட நல்ல சட்னி கிடைச்சா கூட தயிர் சட்னி கிடைச்சா கூட எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் நல்லா தாழ்ந்துச்சு ஆனா கறி மட்டும் கொஞ்சம் வேகலைன்ட்டு போவார் அவ்வளவுதான் என்ன காத்து என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லைங்க அல்லாவ நம்புறவர் அல்லா இந்த ரெண்டுக்கு தான் கொடுத்தான் என்ன சொல்லுவாருங்க ஆக மட்டமான சாப்பாடா இருந்தா கூட அஹமது என்னுடைய சக்திக்கு சம்பந்தம் இல்லாமல் இந்த ரிஸ்கை எனக்கு அல்லா கொடுத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அல்லாவுக்கே எல்லா புகழும் இவர் சாப்பாட்டையும் ரசிக்கிறார் வாழ்க்கையும் ரசிக்கிறார் அல்லாட்ட சபாவும் பெறுகிறார் அவர் சாப்பாட்டையும் இழந்தார் ருசியையும் இழந்தார் அல்லாவிடத்தில் கிடைக்கிற நன்மையும் இழந்தார் வேடிக்கை சொல்லலை வாழ்க்கையை ரசிக்கவும் தெரியல வாழ்க்கையை ருசிக்கவும் தெரியல பாருங்க இதே போலதான் குடும்பமும் இப்படித்தான் வியாபாரம் இப்படித்தான் கடையில போய் உட்கார்ந்து இருப்பார் இன்னைக்கு என்ன வைக்கிறாருங்க வரவே என்ன எழுதுறாருங்க அங்க இருந்து மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வரவே மூணு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் முப்பத்தி ஏழு பைசா இந்த மூணு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் இதுல ஏதாவது விட்டா கூட சும்மா இருப்பார் இந்த முப்பத்தி ஏழு பைசா ரெண்டு பைசா விட்டா ஒட்டச்சிருவார் கணக்காக்குது இப்படி ஆறு லட்சம் வரவு எட்டு லட்சம் வரவு ஆக மொத்தம் இந்த வருஷத்து டர்ன் ஓவர் என்னன்னு கேட்டா சொல்லுவாருங்க அவருடைய அதுல என்ன டர்ன் ஓவருங்க முப்பத்தி ஏழு கோடி டர்ன் ஓவர் நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா என்னமோ ஓடுது எதுக்கையா முப்பத்தி ஏழு கோடி சோழர்களே வேடிக்கையில் இன்னைக்கு நடப்பு காலையிலிருந்து இரவு வரை மனிதருக்கு தொல்லையும் துன்பமும் வாழ்க்கையில பிரச்சனை இதே போல வீட்டுக்குள்ள நுழைஞ்சா மனைவி தீனுள்ள மனைவி ஈமானுள்ள மனைவி வீட்டில் தாலிம் நடக்கணும் இமானுடைய நூறு இருக்கணும் ரசூலுல்லாய் சலாம் சொன்னார்கள் இதா நவர இலேக அசரத் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் வீட்டுக்குள் நுழைந்து இவன் அவளை பார்த்தால் அவள் இவனை சந்தோஷப்படுத்துவாள் இல்ல நடந்த உடனே அவ ஈமான் உள்ளவர் கணவனை சந்தோஷப்படுத்துறேன்னா அல்லாரும் ரசூலும் பொருத்தப்பட மாட்டார்கள் அல்லா ரசூல் சந்தோஷப்பட மாட்டார்கள் கணவனுடைய சந்தோஷத்தில் தான் உன்னுடைய சந்தோஷம் அல்லாவுடைய ரசூலுடைய சந்தோஷம் இருக்கிறது ஒரு ஒரு பெண் சகாபி பெண் வந்து கேட்டார்கள் நாயகமே என்னுடைய கணவனை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் என்னுடைய கணவனை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள் நான் கணவனுக்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் ஜன்னத்தி அவன் நாருக்கி என்னுடைய கணவன் என்னுடைய சொர்க்கம் அல்லது நரகம் கணவனை நீ சந்தோஷப்படுத்தினால் சொர்க்கத்துக்கு போகிறாய் அர்த்தம் கணவனை வருத்தப்படுத்தினால் நீ நரகத்துக்கு போகிறாய் என்று அதனால் சோதர்களே குடும்பமும் சந்தோஷம் மக்களும் சந்தோஷம் மாறுதி நம்ம மக்கள் எப்படி இருப்பார்கள் அல்லாவுடைய சந்தோஷம் தகப்பனுடைய சந்தோஷத்திலே இருக்கிறது நம்மளை என்ன வைக்கானாலும் சரி எவ்வளவு முடியாமல் ஆயிட்டாலும் சரி நம்முடைய மக்கள் சந்தோஷப்படுத்துவாங்க அவர்கள் ஜீனுள்ளவர்களாக நாம் ஆக்கினார் நாம அவர்களை சந்தோஷப்படுத்துவோம் ஜீனுள்ளவர்களாக ஆக்கினால் மனைவி கணவனை சந்தோஷப்படுத்துவாள் கணவன் மனைவி சந்தோஷப்படுத்துவாள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தரை சந்தோஷப்படுத்துவார்கள் ஒவ்வொரு வீட்டுக்காரர்களும் அடுத்த வீட்டுக்காரர் சந்தோஷப்படுத்துவார்கள் ஒவ்வொரு தெருவுக்காரர்களும் அடுத்த தெருவுக்காரர் சந்தோஷப்படுத்துவார்கள் ஒவ்வொரு நாட்டுக்காரர்களும் அடுத்த நாட்டுக்காரர் பூரா உலக உலகத்தை சந்தோஷப்படுத்தும் ஏனென்றால் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தினால் தான் அல்லாஹருடைய சந்தோஷம் கிடைக்கும் இல்லாவிட்டால் கிடைக்காது என்பது அல்லாஹருடைய தீர்ப்பு என்பதை புரிந்து கொண்ட பிறகு அவர்கள் சந்தோஷமாக வாழ்வார்கள் எனவே உலகத்திலும் சந்தோஷம் மௌத்திலும் சந்தோஷம் மௌத்துக்கு பிறகும் சந்தோஷம் மின்சா அல்லா செய்யாமத்துறை ஆலையிலே சோதர்களே அதுவும் குறிப்பாக வாலிபர்களுக்கு குறிப்பாக வாலிபர்களுக்கு ஷாபுன் நஷாபி வாதத்தில்லா யார் அல்லாஹுடைய விவாதத்தை இன்னும் விவாதத்தை நிலைநிறுத்துவதே வளர்ந்தார்களோ அந்த வாலிபர்களுக்கு அரிசுடைய நிழல் அல்லா தருகிறான் சேமத்துடைய நாளில் அரிசுடைய நிழல் தருகிறான் சாதாரண விஷயம் ஏழு பேருக்கு சபாத்தும் அரிசி ஏழு கூட்டத்தாருக்கு அல்லாஹு தாலா கியாமத்துடைய நாளையிலே சூரியன் பக்கத்திலே இருக்கும் பூமி செம்புத்தரையாக இருக்கும் மனிதர்கள் வியர்வையிலும் தங்களுடைய பாவத்தினால் ஏற்படுகிற வியர்களிலே சிலருக்கு முழங்கால் வரை சிலருக்கு இடுப்பு வரை சிலருக்கு நெஞ்சு வரை சிலருக்கு தாடை வரை சிலருக்கு சென்ற மூழ்கிற வியர்வையிலே மூழ்கி இருப்பார்கள் அவரவருக்கு ஒரு வியர்வையினுடைய வட்டம் இருக்கும் அந்த வியர்வைக்குள்ளே இருப்பார்கள் ஆனால் ஏழு கூட்டத்தினர் சோதர்களே ஏழு கூட்டத்தினர்கள் சபாத்தும் அரிசி அல்லாஹ் தன்னுடைய அரசுடைய நிலையிலே வைப்பான் அல்லா நம்மளை எல்லாம் அந்த கூட்டத்தில் ஆக்கட்டு சோதர்களே ஏழு கூட்டம் அதில் இங்க இருக்கிறவர்கள் அதிகமானவர்கள் வாலிபர்கள் அந்த ஹபீஸ் சொன்னார்கள் சூழ்நாய் சல்லாசலம் அல்லாவுடைய இபாதத்தினை சம்பந்தப்பட்டிருந்தார்களே அப்படியே வளர்ந்தார்களே அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹுத்தார் நிழல் தருவார் இன்னொரு முதல்ல சொன்னாங்க இமாமன் ஆதிலும் இமாமாக இருக்கிறார் கவுமுடைய வழிகாட்டியாக இருக்கிறார் நேர்மையாக இருக்கிறார் அடுத்த கூட்டம் சொன்னாங்க இரண்டாவது கூட்டம் சொன்னதே இரண்டாவது கூட்டமே ஷாபுன் ஷாபி மாதத்துல்லா அல்லாவுடைய விவாதத்தில் வளர்ந்த கூட்டம் இதே போல அடுத்த கூட்டம் சொன்னாங்க நஜிரும் கல்புகு வாழ்ல புந்தில் மஸ்ஜித் எந்த மனிதனுடைய கல் மஸ்ஜிதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதோ மசித் எங்க இருக்கிறது மசிதில திருப்பிக் கொண்டிருக்கிறது இவர் கடையில் இருந்தாலும் இவருடைய கல்வி மசிதில இருக்கு மசிதுக்கு போகணும் மசிதுக்கு போகணும் மசிதுக்கு போகணும் அவருக்கு ஆசை என்னங்க மசிதுக்கு போகணும் எப்படி இந்த காலத்துல சாதாரண மனிதர்களுக்கு எங்க வந்துட்டாலும் சரி எங்க போகணும் கடைசியில் எங்க போகணும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு ராத்திரி பன்னெண்டு ஆனால் வீட்டுக்கு தான் போய் படுப்பேன் ராத்திரி பன்னெண்டாவது சரி நான் வீட்டுக்கு தான் போய் போயிடுவேன் சொல்றாங்களே இல்லைங்களா வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகணும் அதே போல அந்த மனிதன் எந்த மனிதனுடைய கல் மசிதோடு சம்பந்தப்பட்டிருந்ததோ தியாமத்துடைய நாளிலே அரிசுரை நிலை கிடைக்கும் சோதனை ரஜிலானி சஹாப்பா பில்லாஹி சஹாப்பா பில்லாஹி இன்னும் இரண்டு மனிதர்கள் அல்லாஹ் அல்லாவுக்காக வேண்டி நேசித்துக் கொண்டார்கள் இன்னைக்கு அல்லாவுடைய பாதையில போறவங்க யாருமே அறிமுகம் இருக்காது ஆனால் இப்படிப்பட்ட நண்பர்களாக ஆகிவிடுகிறார்கள் அல்லாவுக்காக சிநேகித்து விடுகிறார்கள் பிரிந்து போகும்போது ஒருத்தரோட கட்டி பிடிச்சு அழுகிறத பார்த்தா உண்மையிலே இப்படி உலகத்தில் இருக்க முடியுமான ஆச்சரியப்படுது ஆக ஏழு கூட்டம் இது ஏழு கூட்டம் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை அதனால சொல்லல அந்த ஏழு கூட்டத்திலே அல்லாவுடைய பாதையில போற கூட்டம் அது தானாகவே சேரும் சகோதரர்களே இனி வாலிபர்களாக இருந்தால் இன்னும் வெட்டப்படையாக அது சேரும் சகோதரர்களே இனி கல்வி ஜமாத்துல போறவங்களுக்கு நாலு மாசம் கல்வி எங்கெங்க இருக்கும் மசிதான் இருக்கும் வெளியே போறாங்க எதுக்காக மஸ்ஜிதுக்கு கூப்பிடுறதுக்காக போறாங்க வெளியே போய் பேசுறாங்க எதுக்காக மசிதுக்கு கொண்டு வந்து அண்ணாவோட சம்பந்தப்படுத்துறதுக்காக உமூமி கஸ்தில உசூசி கஸ்தில உசூசி முலாக்காத்துல வீடு வீடு முலாக்காத்துல தபக்காவாரி கோடு இன்னும் உடமாக்கல சந்திக்கிறதுல மற்றவர்களை யார போய் சந்திச்சாலும் எங்க பேசினாலும் மசிதுக்கு வாங்க மசிதுக்கு வாங்க மசிதுக்கு வாங்க மசிதுக்கு வாங்க அல்லாவுடைய அரசுடைய கிடைக்கும் சோதர்களே ஹுசைனியா கேசட் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசி ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் தமிழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உரிமை தமிழ் பாடல்களும் எசிமுரசு ஆகிய நாகூர் ஈயம் அனிபாவி புதிய பழைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை பெற வேண்டிய இடம் ரசூல் புக் சென்டர்